திருச்சிற்றம்பலம் நாடு தொண்டை நாடு ஸ்தலம் அச்சிறுப்பாக்கம் திருச்சிற்றம்பலம் பொன்றிரண்டன் புரிஷடை பூரள பொறுகடற்பவளமோட அழல் நிறம் பூரைய குன்றிரண்டன் தோளுடையகலம் குலாய வெண்ணூலோடு கொழும்பொடியணிவர் மின்திரண்டன் நுண்ணிடையறிவை மெல்லியலாளையோர் பாகபாபேணி அன்றிரண்டூரூபம் ஆயஎம்மடிகள் அச் சிறு பாக்கம தாட்சி கொண்டேம் தேனினும் இனியர் பாலனீற்ற தீங்கரும் பன்னையர்த்தம் திருபடி தோழுவார் உன்னையந்தூருகம் உவகைகள் தருவார் உச்சி மேலூரைபவர் ஒன்றலாதூரார் வானகமிரந்து வையகம் வணங்க வயங்கொள நீர்ப்பதோர் வடிவினை உடையார் ஆனையின் ஊரிவை போர்த்தையம் அடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே காரிரோளுருவம் மால்வரை பூரைய களிற்றின தூரிவை கொண்டறிவை மேலோடி நீருரு மகளை நிமிர் சடை தாங்கி நீரணிந்தேருகன் தேரிய நிமலர் பேரருளாளர் பிறவியீர் சேரார் பிணியிலர் கேடிலர் பெய்கணவு சூழ ஆறிருண்மாலை ஆடும் எம்மடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே மைமலர் கோதை மார்பினரேனவும் மலைமகள் வாழோடு மறுவினரேனவும் செம்மலர் பிறையோ சிறையணி பூனலோ சென்னி மேலுடையரன் சென்னி மேலுரைவார் தம்மலரடியுன் ரடியபர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லோ தாழ்நிற சேர அம்மலர் கொன்றை அணிதயம் அடிகள் அச்சிற பாக்கமது ஆட்சி கொண்டாரே விண்ணுலாமதியோ சூடினரேனவோ விரிசடையுள் உள்ளது வெள்ள நீரெனவும் பண்ணுலாமதைகள் பாடினரேனவும் பல புகழல்லது பழியிலரெனவும் எண்ணலாகாத இமயவர் நாளும் ஏத்தரவங்களோ எழில் பெற நின்ற அண்ணலான்பூர்த்தி ஏறும் எம்மடிகள் அச்சிறு பாக்கமது ஆட்சி கொண்டாரே நீடிரோ சடை மேல் இளம்பிரை தோழங்க நிழல் திகழ் மழுவோடு நீருமை பூசி தோடொரு காதீர் பெய்து பெய்தாய சுடலையில்லாடுவர் தோலுடையாக காடரங்க கங்குலும் பகலும் கழுதொடு பாரிடங் கை தொழுதேத்த ஆடரவாட ஆடும் எம் அடிகள் அச்சிறு பாக்கம் அது ஆட்சி கொண்டாரே ஏறுமொன்றேரி நீருமை பூசி இளங்கிளை அறிவையோ நொறுங்குடனாகி கூறுமொன்றருளி கொன்றையந்தாரும் குளிரில மதியமும் கூவிள மலரும் நாருமல்லிகையும் எருக்கொடுமுருக்கும் மகிழிள வன்னியும் இவை நலம் பகர ஆறுமோர் சடை மேல் அணிதயம்மடிகள் அச்சிறு பாக்கம சாட்சி கொண்டாரே கச்சும் ஒழ்வாழும் கட்டிய உடைய கதிர்முடி சூடர் வீட கவரியும் கூடையும் பித்த அச்சமும் பிறவு பெண்ணணங்காய பிறை நுதலவர் தமை பெரியவர் பேண பச்சமும் வல்லியோ கருதிய அரக்கன் பருவரை எடுத்த தின் தோள்களை அடர்வித்த அச்சமும் அருளோ கொடுத்தயம்மடிகள் அச்சிறு பாக்கம தாட்சி கொண்டாரே நோற்றலாரேனும் வேட்டலாரேனு நுகர்புக சாந்தமோ டேந்திய மாலை கூற்றலாரேனோ இன்னவாரென்று எய்தலாகாததோர் இயல்பினையுடையார் தோற்றலார் மாலு நான்முகமுடைய தோன்றலும் அடியோடு முடியுற தங்கள் ஆற்றலார் காணார் ஆயம் அடிகள் அச்சிறு பாக்கமதாட்சி கொண்டாரே வாதுசை சம்மணு சாக்கிய பேகள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர் ஓதியும் கேட்டும் உணர்வினை இலாதார் உள்கலா காததோர் இயல்பினையுடையார் வேதமும் வேத நெறிகளுமாகி விமலவேடத்தோடு மாமதி போல் ஆதியும் ஈரோ ஆயையம்மடிகள் அச்சிறு பாகமதாட்சி கொண்டாரே மைச்செறி கூபளை தவளைவாய் நீரைய மதுமலர் பொய்கையில் புதுமலர் கிழிய பச்சிர வெறிவயல் வெறி கமல் காழி பதியவரதிபதி கவுனியர் பெருமான் கைச்சிறு மறியவன் கழலலார்பேணா கருத்துடை ஞான சம்பந்தன தமிழ் கொண்டு அச்சிறு பாக்க தடிகளை ஏத்தும் அன்புடையடியவர் அருவினை இலரே சுவாமி அகஸ்தீஸ்வரர் அம்பாள் பாகம் பிரியாள் நாயக்கி திருச்சிற்றம்பலம்